நாணத்தை தருவனை எங்கள் மானத்தை காப்பவனை கேதுதேவா நாணத்தை தருவவனை எங்கள் மானத்தை காப்பவனை தருவனே தேனுள்ள சோவரளி வைடூரிய பிரியனே தீயதை தவிர்த்து நல்லதை அருள்வாய் தேனுள்ள சோவரளி வைடூரிய பிரியனே தீயதை தவிர்த்து நல்லதை அருள்வாய் ஞானத்தை தருவனே எங்கள் மானத்தை காப்பவனே கேதூரவானத்தை தருவவனே சாயா கிரகமால் இருந்தாலும் தனக்கென்று தனி சிறப்பே பெற்றவனே சாயா கிரகமாய் இருந்தாலும் தனக்கென்று தனி சிறப்பை பெற்றவனே தானியத்தில் கொள்ளும் சென்னிராஜையும் படைத்தால் நல்ல பலம் தருவார் தானியத்தில் கொள்ளும் செந்நிராஜையும் படைத்தால் நல்ல பலம் தருவார் கெடுப்பதை நீக்கி செல்வம் கொடுத்திடுவாய் கெடுப்பதை நீக்கி செல்வம் கொடுத்திடுவாய் பாட்டலீக பிரியதாசம் பணிந்திடும் கேதுதேவா பாடலீக பிரியதாசன் பணிந்திடும் கேதுதேவா ஞானத்தை தருவவனே எங்கள் மானத்தை காப்பவனே கேதுதேவா கேதுதேவா ஞானத்தை தருவவன் ಈ ನವಗ್ರಹ ಕೀರ್ತನೆಗಳು ಕಡಲೂರು ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅಯ್ಯರ್ ಅವರಿಂದ ರಚಿಸಲ್ಪಟ್ಟ ಕೃತಿಗಳಾಗಿ ಇವೆ